செங்கள் நடுமாலும் சென்றிடந்தும் காண்பறிய மலர்பாதம் கூதலத்தே போந்தருளி கை பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொண்டே செங்கு திரள் சோலை பெருந்துரையான் அங்கணன் அங்கணனாய் அரைகூவி வீடருளும் அங்கருணை வார்களே பாடுகின்றான் அம்மான ஏ பாரார் வேசும்புள்ளார் பாதளத்தார் புறத்தார் பாரார் செம்புள்ளார் பாதளத்தார் கூறத்தார் ஆறாலும் காண்டற்கு அறியான் எமக்களிய பேராளல் செல்லல் பெருந்துரையான் பிச்சேற்றி வாராவழியருளி வந்த ஊழம் புகுந்த ஆரா அமுத அலைகடல் வாய் மீன் விசிறும் பேராசை பாரி அடியனை பாடுதுங்கான் அம்மானாய் இந்திரனும் மாலையனும் ஏனோரும் பானோரும் அந்தரமே நிற்க சிவன் அவனி வந்தருளி கரமும் மாட்கொண்டு தோள் கொண்ட நிற்றனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பெருந்துரையான் பந்தம்பரிய பரிமேல் கொண்டான் தந்த அந்தமிலா ஆனந்தம் பாடுடுங்கான் அம்மானாயே ஏ வான்வந்த தேவர்களும் மாலையனோடின்றேன் வான்வந்த தேவர்களும் மாலையனோடின்றேனும் காணில் தேவத்தியும் புத்தெழுந்த காண்பறிய தான் வந்து நாயேனி தாய் போல் தலையளித்திட்டு ஊன் வந்து உரோமங்கள் உள்ளே ஓயப்பெய்து தேன் வந்து அமுதில் தெளிவில் ஒளி வந்த வான் வந்த பார்களே பாடுங்க அம்மா கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருங்குறையான் பிச்சு ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினைகடிந்த வேரியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் என்னும் கொல்லை விடையானை பாடுதுங்கானம் மானாய் ஏ கேட்டாயோ தோழி பிரி செய்தவாரொருவன் கேட்டாயோ தோழி பிரி செய்தவாரொருவன் கேட்டார் மதில் கூடையோ கண்ணன் பெருந்தோரைய காட்டாதன வெல்லா காட்டி தெய்வம் காட்டி தாழமறை காட்டி சங்கருணை தேன் காட்டி நாட்டா நகை செய்ய நாம் வேலை சீடிட ஆடான் கொண்டாண்டவர் பாடுருங்கணம்மானார் உள்ளதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானே தேயானே சேவகனே தென்னல் பருந்துரையில் மேயானை வேதியனை மாதிருக்கும் தந்தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானே ஆழ்வானே பாடுதுங்கான் அம்மானாய் பண்புமந்த பாடல் பரிசு படைத்தருளும் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் பெண் சுமந்த கீர்த்தி தியன் மண்டலத்து இதழ் கண் சுமந்த நெற்றி கடவுள் மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு வந்த பொன்னேனி பாடுதுங்கான் அம்மானாயே ஏண்டப்புறையான் மறையான் பெருந்துரைய துண்டப்புறையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரி நூலான் கோலமாவூர்திய கண்டல் கரியான் செம்மேனியான் வெண்ணீட்டான் அண்டம் முதல் ஆயினான் அண்டம் கிலானந்தம் பண்டே பரிசே பழ அடியார்க்கு இந்தருளும் அண்டம் வியப்பு உருமா பாடுதுங்கான் அம்மானாய் வாழும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானே தன்னார் தமிழ் அழிக்கு தள் பாண்டி நாட்டானே பெண்ணாளும் பாகனை வேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானே பாடுதுங்க அம்மானாயே கற்பார் முலை பங்க கண்ணல் பெருந்துரையான் கப்பார் மூலை பண்கள் தன்னன் பெருந்துரையம் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையின அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்பாசடையப்பன் ஆனந்தவார்களே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கீழப்பாலை பாடுதுங்கான் அம்மான மைப்பொலியும் கண்ணிகள் மாலையனோடு இந்திரனும் மைப்பொலியும் கண்ணிகள் பிறவியும் தேட என்னையும் தன் இன் அருளால் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருள்கள் தோற்றங்காய் மெய்யே நிலை பேராய் எப்பொருட்குள் தானேயாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடு துங்கான் அம்மான கையார் வளை சீலம்ப சாதார் குழையாட கைய காளை சீலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தென்பாயவள்டொலிப்ப கையானை வண்ணீர் அணிந்தானே செய்யானை வண்ணீர் அணிந்தானே தேர்ந்தறிய கையானே தேர்ந்தறிய கையானை என்புள் தெரிந்தானே அன்பர்க்கு மெய்யானே அல்லாதார்க்கு அல்லாத வேதியனே ஐயாறு அமர்ந்தானை பாடுதுங்கான் அம்மான அணையக்கிடமாய் மானிடராய் தேவரான பிறந்து இருந்து எட்டேனே பிறந்து இறந்து எட்டேனே ஊனையுள் நின்று உருக்கி என் வினையை ஓட்டு ஓட்டுகழ்ந்து மணலையும் முத்தினிய போனவன் போல் வந்து எண்ணி தன் தொழும்பில் கொண்டு அருளும் வானவன் பூங்கழலே பாடுதுங்கானம்மான சந்திரனை தேய்த்தருளி தக்கந்தல் வேள்வியினில் இந்திரனை தோல் நெறித்திட்டு எச்சல் தலையறிந்து அந்தரமே செல்லும் அலர் கதிரோன் பல் தகத்து சிந்தி திசை திசையே தேவர்களை ஓட்டுகழ்ந்த செந்தார் பொழில் புடைசூழ் தென்னல் பருந்துரையான் மந்தார மாலையே பாடுதுங்க அம்மான ஏனாய் உயிராய் உணர்வாய் என் உள் கலந்தே தேனாய் அமுதமுமாய் தீங்கரும்பில் கட்டியுமாய் வானோரறிய வழியமக்குத் தந்தருளும் தேனா மலர்கொன்றை சேவகனார் சேர் ஆனாவறிவார் அளவிறந்த பல்லுயிர்ப்பு கோனாகி நின்றவா கூறுதுங்கானம்மானாய் na na na na முயங்கி மயங்கின ஊடுவேன் செவ்வாய் குறுகுவேன் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவல் கடலே சிந்திப்பேன் வாடுவேன் பேத்து மலர்வேன் அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுதுங்கான் அம்மானாய் ஏ வந்தமிழ் மொழியாள் கெதிளரும் பாதியன்னே வெளிவந்தமிழ் மொழியார் கெதிளரும் பாதியனு வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனு கெளிவந்த கேரலை சீரார் பெருந்துரையில் கெளிவந்து இருந்திறங்கி என்னறிய இன்னருள ஒளி வந்து என் உள்ளத்தில் உள்ளே ஒளி திகழ அடி வந்த அந்தனனை பாடுகின்றான் அம்மானாய் முன்னா முன்னானே மூவர்க்குள் முற்றுமாய் முற்றுக்குள் பின்னானை பிஞகனை பேணே பெருந்துறையில் மன்னானை பாணவனை மாரியலும் பாதியனை தென்னானை காவானை தென்பாண்டி நாட்டானை என்னானே என்னப்பன் என்பார்கட்கு இன்னமுதை அண்ணானே அம்மானை பாடுதுங்கானம்மானாய் பெற்றி பிறர்க்கரிய பெம்மாள் பெருந்தூர் கொற்றறிய பெம்மால் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் பந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு போராட்டி சுற்றிய சுற்ற தொடர் வருப்பான் தொல் புகழே தொல்புகழே பாசத்தை பட்டரணாம் பற்றுவான் பட்டிய பேரானந்தம் பாடுதுந்தான் அம்மானாயே